கண்ட பத்து இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பதிகத்திலும் கண்டேனே என்று சொல்வதனால் கண்டபத்து பத்து இது வம்பே இல்லை இது என்ன எழுதணும்னா பதிகந்தோறும் கண்டேன் என்றும் பத்து பாடல்களை உடையதாக இருத்தலையும் கண்ட பத்தாயிற்று அது விளக்கம் வரணும் படிச்சு பண்ணணும் அது போல அதிசயம் கண்டாமே அப்படின்னு அதனால இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் ஆனா எழுதிடணும் நாளைக்கு சொல்றேன் இதெல்லாம் கூட தெரியாத இருக்காங்க என்ன கண்ட பத்துன்னு என்ன எங்க கண்டுது கண்டுபிடிச்சதுன்னு கேட்டாங்க முகஞ்சதாரவுல கண்டுபிடிச்சதான்னு முண்டம் செஞ்சாலும் சரி பின்னால அதனால இந்த பாலம் தோறும் இவ்வாறு வருவதனால் இவ்வாறு சொல்லப்பட்டது என்ன இது பாருங்க நிறுத்த தரிசனம் அப்படின்னா பாருங்க நிறுத்த தரிசனம் அது என்னது அப்படின்னா தில்லையில் கண்டேனேங்கிறார் யாரை கண்டார் கூத்த பெருமானை கண்டார் கூத்த பெருமான்கிறது கூத்தன்கிறது அருமையான தமிழ் நிறுத்தம்ங்கிறது அருமையான வட சொல் எனவே நிறுத்த தரிசனம்ங்கிறது அருமையான பாருங்க இந்த கூத்தனை கண்டேனிங்கிறது அருமையான தமிழ் அதுக்கு அப்படியே இவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க நிறுத்த தரிசனம் இதைத்தான் நாங்க சொல்றோம் அப்ப முன்னால் இருந்தவங்க தமிழ் படுத்தியது ஒன்றை பின்னால வந்தவன் வடசொல் படுத்திட்டான் வடசொல் எங்களுக்கு வெறுப்பு இல்ல வெறுப்பு இல்ல அருமையான தமிழ் இருக்கு அருமையான வடசொல் போடுறீங்க அதனால தமிழன் புத்தி இன்னைக்குன்னு இல்லை ரொம்ப காலமா இவன் இந்த புதுசை பார்க்க மாட்டான் பார்த்துட்டானா அதுல அப்படியே விடுறதுக்கு இவன் தான் வேற எல்லாம் ஒருத்தன் விட மாட்டான் ஆமா கன்னடக்காரன் விட மாட்டான் மலையாளக்காரன் விட மாட்டான் இந்த ஒரு ஆள் தான் என்னது வருதா அருமை சரி மாதிரி முற்றோதெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் எங்களுக்கு இதெல்லாம் இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எண்ணம் இல்ல இல்லைன்னா சும்மா நாங்களும் படிச்சுட்டு தான் போனோம் பல மூணு அது அது கூட நாங்க சொல்றது இல்ல உண்மையில அப்படின்னு சொல்லுங்க இத்தனை பேருடைய பார்வை எங்க மேல படுது பாருங்க சத்தியம் அதுதான் எது எனக்கு சொல்லுங்க ஆமா அதுதான் அதாவது காலத்துல பாடம் சொல்றது முக்கியமா வச்சிருந்தாங்க சாமிநாதே எல்லாம் விடாம பாடம் சொன்னவராச்சு மீனாட்சி பாடம் சொன்னவராச்சு பையங்களோடவே இருப்பாங்க இந்த காலத்துல அதனால பெரிய ஆசிரியராக எனவே கண்டபத்து அதனால திருவாசகம் ஒரு பதிப்பு ஒண்ணும் திருவருள் திருவருள் வந்து உண்மையிலேயே சொல்றேன் யாரோ பின்னால் இது மணிவாசர் வாக்கல்ல பின்னால் வந்தவங்க நம்ம ஆள் எழுதியிருக்கிறாங்க அதை ஏன் அருமையா மாத்தக்கூடாதா கூத்த பெருமான் வழிபாடு என்ன சொல்லலாமே வழிபாடு என்று அதனால இது மாதிரி இந்திரியவயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அண்டரமே திரிந்து போய் அருணரையில் வீழ்வேற்கு நன்றி உணர்வு அப்படின்னே சொல்லிடுறேன் திருவாசகம் முழுதும் கூறப்படுகின்ற பொருள் யாது இரண்டு ஒன்று பிரிவாற்றாமை இன்னொன்று நன்றி உணர்வு அவ்வளவுதான் முடிஞ்சு உண்மையில சொல்றேன் நீங்க இந்த பகுதியில் ஒரு நாள் பிரிச்சு எவையெல்லாம் நன்றி உணர்வு எவையெல்லாம் பிரிவார்த்தான் பிரிச்சுட்டோம்னா அருமையா போடும் அதெல்லாம் நீங்க முன்னூறுல எழுதி பண்ணும் முன்னூறுல எழுதி பண்ணும் திருவாசம் முழுதும் கூறப்படுகின்ற பொருளை இரண்டு இருதிறனாக கூறலாம் ஒன்று பிரிவாற்றாமை பெரிதொன்று நன்றி உணர்வு பிரிவாற்றாமை என்னென்ன தலைப்பில் எல்லாம் இருக்கு நன்றி உணர்வு எல்லாம் இருக்கு எழுதிட்டோம்னா போதும் நான் சொல்றேன் பின்னால் நாற்பதனாயிரம் பேர் வருதுல நாலு பேர் படிச்சான்னா போதும் சைபர் அடிச்சு விடுங்க ஆமா சைபருக்கு மதிப்பு எல்லாம் போடுது ஏன்னா நான் நாலு பேர் படி அவன் அவன் அவன் அந்த ஆன்மாவுக்காக தான் இறைவனுக்கே குருநாதனுக்கே நாலு பேர் தானே மாணவன் கிடைச்சாங்க நாலு பேர் தானே கிடைச்சாங்க பார்த்து பாங்கி பண்ணுவாங்க நமக்கெல்லாம் அப்ப எத்தனை பேர் கிடைப்பாங்க அவ்வளவுதான் கிடைக்கும் குருநாதன் அவன் அல்லவா அவன் பெரிய குருநாதன் அவன் அவனுக்கே இந்த நாலு பேர் தான் வாய்க்கிறாங்கன்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிதான் இருக்கு ததாசு அப்படிங்க வேண்டியதான் நன்றி உணர்வு சரி இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாயி இது நம்முடைய அனுபவம் இப்ப எதன் எதன் மயம் இங்க இருக்கிறோம் இந்திரிய மயம் அதனால பாருங்க சார் பக்குன்னு சாமி வரும்போது எந்திரிக்க முடியல ஒருத்தர் தூக்க வேண்டியிருக்குது அப்படின்னா ஏன் அதான் நம்ம கதின்னு தெரிஞ்சு போச்சு அதனால அப்படி இருக்குது அப்போ இந்த மெய்வாய் கண் மூக்கு செய்யும் செவின்னு இந்த அஞ்சு இருக்க இது இதனுடைய வழியில தான் நம்மளுடைய வழியில போயிது மய மய இங்கேயும் என்ன ஆகுது இதனுடைய நீங்க இந்திரியத்தை வச்சுக்கிட்டே இதனுடைய வழியில போனீங்கன்னா இறப்பதற்கே காரணமாய் ஒரு காலத்துல கடையை கட்டிவிடுவோம் அண்டரமே திரிந்து போய் இந்த பிறகு இந்த உயிர் இந்த உடம்பு விட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னாரு அண்டரமே அந்த இடத்துல நிக்குதுரா அவன் பொழப்புங்கிறமில்ல அது மாதிரி மண்ணுலகத்திலையும் இல்ல அந்த விண்ணுலகத்திலையும் போவாது ஏன்னா அது புத்தி இருந்தாதான் அங்க போலாம் உடம்பு இருந்தாதான் இங்க இருக்கலாம் உடம்பு இல்லையா அங்கேயும் போக முடியலையா அந்தரமே திரிந்து போ என்ன வானுலகத்துல இங்க இருந்து இங்க இங்க இருந்து அங்க தள்ளி அங்க இருந்து இங்க தள்ளி கொஞ்ச நாள் இருந்து அப்புறமேல ஒரு பிறப்புன்னு ஒண்ணு உண்டாகும் ஆமா ஆவியா அப்படியே அலைய வேண்டியது என்ன என்ன பண்றது அந்தரமே பாடுறா அந்த இடத்துல நிக்கிறான் அப்படின்னா நீங்க மற்றவங்களை சொல்லாதீங்க எல்லாமே அப்படிதான் நிக்கிறோம்னு அர்த்தம் சொல்லவா அந்த திரிந்து போய் கடைசியில எங்கதான் முடிவுன்னு கேட்டார் அருண் அறையில் விடுவேனி இங்க கூட பாருங்க இது நம்ம கதை அவர் கதை அருமையா செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் அவர் நிலது அப்படி ஆனஞ்சவர் அவரு ஆனா நம்ம நிலைமை அவர் தன் நிலையை ஏத்திக்கிட்டாங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சின்னவங்க தன்மையை தான் நிலை ஏத்திக்குவாங்க சின்னவன் என்ன பண்ணுவான் பெரியவங்க தன்மையை தானே தள்ள ஏத்திக்குவான் மக்கு பயிலுவா நான் தான் பெரியவன்மா என்ன பண்ற என்னப்பா பண்ற பாத்து நான் பெரியவன்மா அவங்க எல்லாம் பாவம் இப்படி வந்துடுவாங்க அதனால ஊர்ல இருக்கவங்கன்னா அப்படிதான் இப்ப நான் நம்ம கதை இது இந்திரிய பயமே இங்கே இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிவது நம்ம கதை இத நம்ம கதைய தாங்க இப்படி அந்தரமே தெரிவேணி பாவம் இந்த நம்முடைய ஆன்மாக்களுடைய நிலையை தன்மையில ஏற்றிக்கொண்டு பெரியவராக இருக்கிற பாடுகிறார் அப்படி தெரிகின்ற என்னை என்ன செய்தாராம் பெருமான் சிந்தை தானே தெளிவித்து இதுவரைக்கும் உலகியல் சிந்தனையாக இருந்த என்னை மாற்றி தன்னுடைய திருவடி சிந்தனையாக மாற்றினானாம் தெளிவித்து என்னன்னா சிவமாக்கி இங்கதான் சிவமாக்கின்னா சிவமேயாக செய்துன்னு சொல்லக்கூடாது சிவமாம் தன்மையை பெருவித்து அதான் நம்முடைய சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் சிவமியே ஆயிட மாட்டோம் என்னைக்குமே சிவன் சிவன் தான் நாம நாம தான் அங்கேனா செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு சிவமே அதில் இல்லை அதே போல நம்ம நாவுக்கரசர் வரலாற்றை கடைசியில முடிக்கிறார் சேக்கடா பெருமான் எங்கயா திருப்பூலூர்ல என்ன சொன்னார் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலோ மீறிய புண்ணியடி பெருமானி இது வரைக்கும் நான் இந்த உலகில் வெளிப்பட்டு இருந்துட்டேன் உன்னடிக்கே போதுகின்றேன் என்று சொன்னார் சொன்ன உடனே பெருமான் ஆட்கொண்டு அந்த திருவடியிலேயே வச்சிருந்தாராம் ஜெயிக்கிறார் நாவுக்கரசர் என்னானார் இந்த பதிகம் பாடினார் அண்ணலார் சேவடிக்கு ஆண்டரசு அணிந்திருந்தார் அருமையா முக்தி நிலைய திருநாவுக்கரசு அந்த மாதிரி சொன்னார் சேர்க்கிறார் திருநாவுக்கு எப்படியே புண்ணியா உன்னடிக்கையே போதுகின்றேன்னு சொல்லி சொன்ன உடனே பெருமான் அவரை ஆட்கொண்டாராம் அந்த ஆன்மா எங்க போயிருந்தது பெருமான் திருவடி கீழ் ஆண்ட அரசு அணிந்திருந்தார் அதனாலதான் அணிந்தோர் தன்மை என்று நமக்கு போட்டிருக்கிறோம் அணிந்தது இதுல போட்டிருக்கேன் திருவருள் பயன்ல பத்தாவது தலைப்பு என்ன அணிந்தோர் தன்மை அப்படியே சேர்க்கலால அணிந்திருந்த திருமுறை முந்தியது சித்தாந்தம் பிந்தியது அப்புறம் தான் சித்தாந்தம் இப்படி பண்ணாங்க அதனால இப்படி எல்லாம் அந்த ஆன்மாவானது என்னன்னா சிந்தை தானே தெளிவித்து சிவமாக்கி அந்த சிவமான் தன்மையை பெற வைத்து என யாண்ட அந்த நிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை நீ அப்படி ஆட்கொண்டதுனால எனக்கு பெற்ற இன்பம் இருக்குதே அந்த அந்த ஆனந்தமாக இருக்கிற பெருமானி இதோ இந்த தில்லையில் கண்டேனே